الحمد لله رب العالمين وأفضل الصلاة وأتم التسليم على سيد المرسلين محمد النبي الأمي وعلى آله وأصحابه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون صدق الله العلي العظيم இவ்வுலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லா உம் அல்ஹம்துலில்லா சலாமும் சலாமும் ஹசரத் முஹம்மதே முஸ்தபா அஹ்மதே முஜிதபா சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் தோழர்கள் குடும்பத்தினர்கள் கியாமத் நாள் வரையிலே வரவிருக்கும் நல்லோர்கள் அனைவரும் மீதும் உண்டாவதாக புனித ஜும்மாவின் கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாவின் நல்லடியார்களே நண்பு சகோதரர்களே எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் என்னை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹுவை அன்று பயந்து வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் செய்து கொள்கின்றேன் கணித்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே இந்த உலகத்துல எங்க பார்த்தாலும் எந்த இடத்துல பார்த்தாலும் என்ன ஒரு விசேஷமான நாளா இருக்கலாம் என்ன ஒரு கவலையான ஒரு நாளாக இருக்கலாம் சேரக்கூடிய பெரிய கூட்டமா இருக்கலாம் சின்ன கூட்டமாக இருக்கலாம் எல்லா இடங்களிலும் தவறாமல் விடாமல் ஒரு தலைப்பை பற்றி பேசுகின்றார்கள் நாம் இந்த வாலிபர்களை என்ன செய்வது இப்படியே போனா எதிர்காலம் என்னாவோ தெரியாது ஏன் இப்படி செய்யறாங்க இந்த பருவத்தில் ஏன் இப்படி இருக்கிறாங்க இவங்களால தான் எங்கட ஊரு அநியாயமாவுச்சு வீணாவுன்னு என்ற வார்த்தைகள் எல்லாம் பாவிக்கிறாங்க கணித்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அது மட்டுமல்ல உலகத்துல எந்த ஒரு நலவை செய்யணும் என்று எதிர்பார்க்கிறாங்களோ உலகத்தினுடைய எழுச்சி ஒரு தனி ஊரனுடைய எழுச்சி முன்னேற்றம் இதெல்லாம் எதிர்பார்க்கப்படுதோ எதிர்பார்க்கப்படக்கூடிய எல்லா நல்ல விடயங்கள்லையும் வாலிபர்களுடைய பங்களிப்பை எப்படி நாங்கள் பெற்றுக்கொள்றது என்ற ஒரு முயற்சி அதற்கான ஒரு திட்டமிடலும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அதே போலதான் உலகத்துல என்ன சரி ஒரு பசா பிட்னா நடக்கணுமா அல்லது உலகத்துல ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரெண்ட் உருவாக்கணுமா அது இஸ்லாத்துக்கு உட்பட்டதாக இருக்கலாம் அப்பாற்பட்டதாக இருக்கலாம் கவர்ச்சிகரமான மக்கள் விரும்பக்கூடிய ஆசை வைக்கக்கூடிய என்ன சரி ஒன்று உருவாக்கணும் என்றாலும் ஒரு கெட்ட விஷயத்துக்கு பாவிக்கிறதும் இந்த வாலிப சமூகமாக தான் இருக்கின்றது கணித்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே நம்ம யோசிக்கலாம் எந்த விஷயத்திலையும் ஏன் எல்லாருக்கும் இந்த வாலிபர்களின் பக்கமே அவங்களோட திசை திரும்புது எல்லாத்திட கண்ணும் இந்த வாலிபர்கள் பக்கமே இருக்கின்றது அன்பான பெரியோர்களே சகோதரர்களே இது ஒன்றும் ஆச்சரியம் இல்ல ஏனென்று அல்லாஹாக்கு சுபகானகுவ புனிதமான குரான்ல சில முக்கியமான வரலாறு சொல்ற நேரத்துல அந்த வரலாறுக்கு பின்னுக்கு இருந்தவங்க அந்த சம்பவத்தை வரலாறாக மாத்தினவங்க யாரு என்று சொல்ல போகும்போதும் இன்னமும் பிசியா அவர்கள் ஒரு சில வாலிபர்கள் என்று அல்லா சுபகானால சொல்லியிருக்காங்க குரான்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சில நபிமார்கள் அவர்கள் கொடுத்த சவால் அவர்கள் முகம் கொடுத்த சவால் அந்த சவால்கள்ல வெற்றி கொண்ட முறை எப்படி இந்த தீன ஹயாத் ஆக்கினாங்க இஸ்லாத்தை நிலைநாட்டினாங்க அநியாயக்கார அரசர்களுக்கு முன்னால் எப்படி நெஞ்ச நிமிர்த்தி இஸ்லாத்தினுடைய உண்மையை சொன்னாங்க என்ற வரலாறு பேசுற நேரத்திலையும் அல்லாஹ் சுபகான அந்த நபிமார்களுடைய வாலிப பருவத்தை பேசித்தான் இருக்கின்றார் ஹசரத் யஹ்யா அலைஹிஸ்லாம் ஹசரத் ஐசா அலைஹிஸ்லாம் ஹசரத் யூசுப் அலைஹிஸ்லாம் அவங்களுடைய சின்ன வயசிலிருந்தே பெரிய பெரிய சோதனைகளுக்கு முன் கொடுக்கிறாங்க சில சோதனைகள் வந்துச்சு அந்த சோதனைகளினுடைய அந்த நிமிடம் முடிவெடுக்க வேண்டிய ஒரு நிமிடம் நான் இன்னும் அல்லாஹோட தொடர்பாகிறதா அல்லாஹோ விட்ட தூரமாகிறதா என்று அந்த நிமிடத்திலையும் அதற்கு யூசுப் அலைஹலாம் சொல்றாங்க மகாதல்ல அல்லா பாதுகாப்பணும்னு அப்படி செய்ய மாட்டேன் அவங்க இஸ்லாத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு தான் ஹிஜ்ரத்துடைய நேரம் அந்த நேரத்துல தாடி நிறைச்ச ஒரு சஹாபி இருந்தாங்க அபுபக்கர் அப்படி எல்லாம் மாத்திரம் இப்படி குரான்ல பார்த்தாலும் என்னென்ன விசேஷங்கள் நடந்திருக்குதோ என்னென்ன நல்ல விடயங்கள் நடந்திருக்குதோ என்னென்ன நல்ல சம்பவங்கள் அல்லாஹ் சுபகானகுவ தால வரலாறாக மாத்திருக்கிறானோ இதுக்கு பின்னால அல்லாஹ் சுபகானகுவ தால அந்த குறிப்பிட்ட நபர்களுடைய வாலிபத்தை அல்லாஹ் சுபகானகுவ தால பாவிச்சிருக்கிறான் அன்பான பெரியோர்களே சகோதரர்களே குரான் அல்லாஹ் சுபகானகுவ தால ரொம்ப அழகாக சொல்றான் முதல் மனிதர்களுடைய முதல் பருவம் ஒரு பலகீனம் நம்ம உங்களோட ஒரு பலகீனமான பருவத்தில் நல்லா சுபகான தலைகளை வச்சாங்க அந்த சின்ன அந்த சின்ன வயசு அந்த குழந்தை பருவம் எங்களுடைய சொந்த தேவைகளை எங்களுக்கு செஞ்சு கொள்ள முடியாது எங்களுக்கு அலை தெரியும் எங்களுக்கு ஒரு எறும்பு கடிச்சா ஒரு நுழம்பு கடிச்சா எங்களுக்கு சொல்லேலா எனக்கு இதுதான் பிரச்சனை என்று சொல்லி அதுக்கும் அனுபவம் சூடு எது குளிர் எதுன்னு தெரியாது தங்கத்தையும் சாக்லேட்டையும் காட்டினா சாக்லேட்டை பாஞ்சு எடுப்போம் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அல்லா சொல்றான் ஒரு பலஹீனமான பருவம் அந்த குழந்தை பருவம் அதுக்கு பின்னால் அல்லா சுபகான அந்த பலகீனமான பருவத்துக்கு பின்னால ஒரு பலமான சக்தி வாய்ந்த வீரம் நிறைந்த வீரியம் நிறைந்த ஒரு பருவத்தை அல்லா சுபகான எங்களுக்கு தந்திக்கிறான் அதுதான் எங்களை வாலிப பருவம் இளமை பருவம் கட்டிலினை பருவம் என்று செல்வோம் அன்பான பெரியோர்களே சகோதரர்களே அதுக்கு பிறகு அல்லா சுபகான செல்றான் இந்த பலமான பருவத்துக்கு பின்னால ஒரு பலகீனமான வயோதிபமான ஒரு பருவத்தை நாங்கள் உண்டாக்குவோம் அன்பான பெரியோர்களே சகோதரர்களே சில நேரங்கள்ல சில வயோதிபர்கள் பேசுவாங்க நாமெல்லாம் எங்களோட வாலிபத்தை இப்படித்தான் கழிச்சோம் எல்லாம் நாங்க சாதிச்சதெல்லாம் எவ்வளவு பெருசு தெரியுமா என்று சொல்லுவாங்க அதே நேரத்துல சில மக்கள் இப்படி சொல்றதையும் நாங்க கேட்டிருப்போம் ஏண்ட வாலிப பருவத்துல இப்படி இப்படி சந்தர்ப்பங்கள் கிடைச்சிச்சு நாம் இது பண்ணிட்டோம் ஏண்ட வாலிப பருவத்துல எனக்கு என்னென்ன வாய்ப்புகள் கிடைச்சிச்சு நான் தவற விட்டுட்டேன் எனக்கு அந்த நேரத்துல புத்தி வேலை செய்யல எனக்கு அந்த நேரத்துல நல்லது எது கெட்டது எதுன்னு விலங்கல்ல அன்பான பெரியவர்களே சகோதரர்களே தவறான திசையில நாம போயிட்டோம் என்று நாங்க போக வேண்டியது எங்கேயோ அடுத்த பக்கமா போயிட்டோம் என்று சொல்லுவாங்க கணேஷுக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹாக்கு சுபகானாவும் இந்த பருவத்தை ஹைலைட் பண்ணி தான் பேசுறான் இது சக்தி வாய்ந்த வீரம் நிறைஞ்ச எதையும் சாதிக்க இயலுமான ஒரு பருவம் எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் முகம் கொடுக்க இயலுமான ஒரு பிரிவோ பருவம் என்று அல்லாஹ் சுபகானால அதை ஹைலைட் பண்ணி பார்க்கலாம் வசல்லாம் நாளை கியாமத்துடைய நாள்ல கிடைக்கக்கூடிய உயர்ந்த அந்தஸ்துல வாலிபர்கள் ஒரு பகுதியாக ஆக்கினார் நாளை கியாமத்துடைய நாளையில அல்லாஹனுடைய நிழலை தவிர வேற யாருக்கும் அல்லா சுபகான நிழல் கொடுக்கறது இல்ல அந்த நிழல் இல்லாத நாள்ல கடும் சூடான நாள்ல யார்த உதவியும் பெற்றுக்கொள்ளலாம் யாருக்கும் உதவி செய்யவும் முடியாது தாய்க்கு சொந்த பிள்ளைக்கு உதவி செஞ்சு கொள்ள முடியாது இதை விட ஒரு உதாரணம் தேவையில்லை சல்லல்லாஹும் வலைவசலம் சொன்னாங்க அந்த நாள்ல அல்லாமனுடைய நிழல் அரிசிக்கு கீழே இருக்கிற கூட்டம் ஏழு பேர் இருப்பாங்க ஏழு கூட்டம் இருப்பாங்க அதுல ஒன்று தான் அல்லாஹுவ வழிபடுறதுல தன்னுடைய வாலிபத்தை கழிச்ச வாலிபர்கள் இவங்களும் அல்லாஹனுடைய அரிசிக்கு கீழே நிழல் பெற்றுக் கொண்டிருப்பாங்க அல்லாஹ் சுபகான ரொம்ப கண்ணியமா மரியாதையா தன்னுடைய அரிசிக்கு கீழாக நிழல் கொடுப்பாங்க சல்லல்லாம் ஒரே வசல்லம் சொன்னாங்க அஞ்சு நிலைமைகள் வாரதுக்கு முன்னால அஞ்சு விடயங்களை நீங்க நீங்க பாக்கியமாக எடுத்துக்கோங்க அஞ்சு நிலைமைகள் உங்களை வந்து அடையிறதுக்கு முன்னால் அஞ்சு நிலைமைகளை நீங்க பாக்கியமாக எடுத்துக்கோங்க முதல்ல சொன்னாங்க ஹரமி உங்களுக்கு வயோதிபம் வாரதுக்கு முன்னால உங்களோட வாலிபத்தை நீங்க பாக்கியமாக பொக்கிஷமாக நீங்க எடுத்துக்கோங்க கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே எதையும் தாங்கிக் கொள்ளலுமான ஒரு பருவம் எந்த பிரச்சனைகளுக்கும் முகம் கொடுக்கலுமான ஒரு பருவம் எல்லாம் சரியான முறையில திட்டமிட்டு அடையிறதுக்கு முயற்சி செய்யக்கூடிய ஒரு பருவம் இந்த பருவத்துல ஒருவர் எந்த முயற்சியுமே இல்லாம இருக்கிறார் எதுலையுமே அக்கறை காற்றார் இல்ல அவர் ஏதோ வாழ்ந்து கொண்டு போறாரு அவருக்கு ஒரு குறிக்கோள் இல்ல அவருக்கு இது அடையணும் என்ற எதிர்பார்ப்பு இல்ல அவரை இரவாகுது பகலாவது இப்படியே அவரை வாழ்க்க போகுது தூங்குறாரு எலும்புறாரு சாப்பிடுறாரு மறுவா எலும்புறாரு தூங்குறாரு சாப்பிடுறாரு இப்படியே தான் அவரோட காலம் போகுதுன்னு சொன்னா அவர் அதுல பாக்கியத்தால் அல்ல அதனுடைய பலன் அவர் பெற்றுக்கொள்ள மாட்டார் கல்லெல்லாம் ஒரே சொல்லம் சொன்னாங்க ஹரமி வயோதிபத்தை அடைகிறதுக்கு முன்னால வாலிபத்தை நீங்க உங்களோட பொக்கிஷமாக எடுத்துக்கோங்க உங்களோட கேபிட்டல் உங்களோட முதலாக எடுத்துக்கோங்க நீங்க சாதிக்கிறதுக்கு எவ்வளவோ இருக்குது அதுக்கு இந்த வாலிப பருவத்தை பாவீங்க என்று சல்லல்லாஹ் உலகம் சொன்னாங்க சல்லல்லாஹ் ஒலை வசல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்தாங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் லா ஹத்தா அன் லா ஹத்தா அன் நான்கு விடயங்களுக்கு பதில் சொல்லும் வரைக்கும் ஒரு அடியானுடைய கால எடுத்து ஒரு எட்டு வைக்கலாம் நாளைக்கு ஆம சொல்லி நான் நாலு விடயங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும் அது வரைக்கும் அவருக்கு நகர் இயலாது ஓட இயலாது என்ன பண்ண கட்டிட்டு எங்களுக்கு மறைஞ்சிடலும் அவருக்கு அதை காட்டி இதை காட்டி அந்த பொய்ய சொல்லி இந்த பொய்ய சொல்லி அப்படியே மாறிடலும் சல்லல்லாம் உலகம் சொன்னாங்க அது அல்லாக்கு நாளை கியாமத்துடைய நாளில் அல்லாஹுக்கு முன்னால் அந்த கூட்டெல்லாம் உங்களுக்கு தனி வராது நாலு விடயங்களுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும் அதுக்கு பிறகு உங்களுக்கு அடுத்து எடுத்து வச்சிடணும் அடுத்து எடுத்து எடுத்து வச்சிடணும் ஒன்று சொன்னாங்க உங்களோட வாழ்க்கையை நீங்க எதுல கழிச்சீங்க உங்களோட வாழ்க்கையை எவ்வளவு கழிச்சு எதுல கழிச்சீங்க ஜன்னிக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே இப்படியே இருந்து கொஞ்சம் யோசிங்க உலகத்துல யார் யாரெல்லாம் எதெல்லாம் சாதிச்சாங்க சாதனையாளர்களை பட்டியலிடுவோம் ஹபீப் சல்லாம் ஒலைவசல்லம் இருந்து சஹாபாக்கள் இருந்து அண்மை காலத்துல தோன்றிய பெரும் பெரும் உளமாக்கள் பெரும் பெரும் புத்திஜீவிகள் அவங்க வாழ்ந்தாங்க அவங்களுடைய வாழ்க்கையை சரித்திரமாக மாத்தினாங்க அவங்க மௌத்தாகியும் இன்றும் அவர்களுடைய பெயர்கள் மொழியப்பட்டு கொண்டிருக்கிறது அவங்களுக்கு நாங்க ரஹ்மத்துல்லாஹி அழகி என்று சொல்றோம் அவங்களுக்கு அல்லாஹனுடைய ரஹ்மத்துண்டாகும் என்று சொல்றோம் எங்க சரி ஒரு தெருக்கு போனா அவரோட பேரை நாங்க போர்ட்ல பாக்குறோம் இவர் இப்படி பெரிய ஒரு சேவை செஞ்சாராம் முன்முறையே அப்படின்னா வாழ்நாள நீ எப்படி கழிச்சாயின்னு உனக்கு ஒரு வாழ்க்கையை தந்த உனக்கு ஒரு அறுபது வருஷமோ இருபது வருஷமோ முப்பது வருஷமோ ஒரு வாழ்க்கையை தந்த நீ எப்படி கழிச்சாய் ரெண்டாவது வாழ்க்கைக்குள்ள வாரது தான் வாலிபமும் அல்லா சுபகான விசேஷமாக கேட்பான் உன்னோட வாலிபத்தை நீ எப்படி கழிச்சாய் உன் வாலிபத்தை எப்படி கழிச்சாய் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாத வரைக்கும் அல்லா சுபகான ஒரு அடியானுடைய காலத்தை எடுத்து முன்னுக்கு வைக்க விட மாட்டான் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லி ஆகும் பணத்தை எப்படி சம்பாதிச்சா எப்படி செலவழிச்சாய் இந்த நாளைக்கு செல்லலாம் உலகத்தில் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் நாலு கேள்விகளுக்கு பதில் சொல்லும் வரைக்கும் நாளை கியாமத்துடைய நாளில் ஒரு அரியானுக்கு ஒரு காலுக்கு எடுத்து வைக்க முடியாது கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அல்லாமனுடைய அந்த போக்கத்தும் எதை சாதிக்கணுமோ எதை அடியோணுமோ எந்த நலவை உண்டாக்கணுமோ அதுக்கும் நபிமார்களுடைய வாலிபத்தை தான் அல்லா சுபகான பாவித்தான் வாலிபர்களுக்கு அல்லா சுபகான அந்த பருவத்தை வீரம் சக்தி பலம் தீரியம் என்ற பேர் அல்லா சுபகான கொடுத்தான் ஹதரத் சல்லாஹூ அவங்களும் இந்த உலகத்துல தீன அயாத்தாக்குறதுக்கு எல்லா குடிசைகளுக்கும் தீன கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு எல்லா அரண்மனைகளுக்கும் தீன கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு பெரிய பெரிய மன்னர்களுக்கு முன்னால் அழகான முறையில வார்த்தையில புரியுற மாதிரி இஸ்லாத்தை சொல்றதுக்கு பாவித்த ஒரு கூட்டம் தான் வாலிப கூட்டம் அன்பான பெரியோர்களே சகோதரர்களே இன்று நாம யோசிப்போம் எங்கட சமூகத்தில் உள்ள வாலிபர்களை நாம் எப்படி பாவித்துக் கொண்டிருக்கிறோம் நாங்க அவங்கள்ட்ட இருந்து எப்படியான பலனை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் கணிக்கக்கூடிய பெரியோர்களே சகோதரர்களே சமூகத்தை ஒடுங்க எங்கட வீட்டுல இருக்கக்கூடிய இந்த மகனுடைய வாலிபத்தை நான் எப்படி பாதிக்கிறேன் இந்த மகனுடைய வாலிபத்தை நான் எப்படி கவனிக்கிறேன் அவதானிக்கிறேன் எப்படி அவரது நடத்தையெல்லாம் நீக்குது என்றதை நாம கொஞ்சம் யோசிப்போம் கல்லெல்லாம் ஒலை வசல்லம் அவங்க வாலிபர்களுக்கு கொடுக்க வேண்டிய சில விடயங்களை வகுத்து காட்டினாங்க ஒன்றுதான் வாலிபர்களுடைய ஈமான் அவங்களுடைய அகீதம் கொள்க கோட்பாடு சரியாக ஈக்கோணும் இடத்துல செல்லலாம் உலகத்துல உங்களுடைய அவதானம் நிறைய இன்றைக்கு சமூகம் எப்படி மாறி என்று சொன்னா படி படி படி படி அந்த கோர்ஸை அந்த டிகிரியை முடி அந்த எம்பியில முடி அந்த எம்ஏ முடி அந்த பிஹெச்டிய முடி உலகத்துல இந்த நாட்டுக்கு போ இப்படி வாழு என்றெல்லாம் சொல்லி பெரிய ஆர்வம் கொடுக்கப்படுது அன்பான பெரியோர்களே சகோதரர்களே மகன் படித்தாரு நினைச்சது அடைஞ்சாரு வாப்பட எதிர்பார்ப்ப நிறைவேற்றினாரு வாப்பா இப்ப வந்து சொல்றாரு ஹசரத் தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்தேன் தேவையான படிப்பெல்லாம் படிக்க வச்சான் நிறைய சம்பாதிக்கிறான் இந்த மகன் முகத்துல அன்பா ஒரு சிரிப்பை பார்க்க கஷ்டமாகிறது எனக்கு இந்த மகனோட பேசணும் என்று ஆசை பேசிக்கொள்ள இல்லாமல் இருக்கிற நேரம் எல்லாம் பிஸியாம் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே எத்தனையோ பிள்ளைகளை பெற்று ஆளாக்கிய வாப்பமார் தெரு தெருவா அப்படியே மனசால் அழுது கொண்டு போறாங்க கொஞ்சம் மகனோட பேச கிடைக்காதா கொஞ்சம் பேர பிள்ளைகளை பார்க்க கிடைக்காதா கணேசுக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அவர் ஜொலி பண்ணுவார இருக்கும் பார்ப்போம் அம்மைங்க கவலையில இருக்கும் ஏ நாங்க படிப்பை கொடுத்தோம் ஈமானையும் அகீதாவையும் கொள்ளுக கோட்பாட சரியா கொடுக்கல எல்லாத்தையும் கொடுக்க முயற்சி செஞ்சோம் இஸ்லாத்தையும் தீனையும் கொடுக்கறதுக்கான சரியான முயற்சி எங்க வீட்டுல என்டையும் இந்த மனைவியத்தையும் இருக்கல்ல சல்லல்லாம் உலைவ செல்லம் அப்துல்லா இவன் அப்பா சின்ன பையனாக இருக்கிற நேரத்துல சல்லல்லாம் உலைவ செல்லம் சொல்றாங்க யா யா குலாம் உங்களுக்கு நான் சில விடயங்களை சொல்லி தரேன் சொன்னாங்க பையனை அல்லாஹனுடைய கட்டளைகளை நிறைவேற்றத்துல நீ பேணுதலாக இரு அல்லா போட்ட அந்த வரையறைகளை நீ மீறாம இரு அல்லா உன்னுடைய சட்டங்களை நீ பாதுகாரு அல்லா தடுத்த விடயங்களை மீறி பேசிடாதே எப்பலும் அப்படி இருந்தா அல்ல உனைய பாதுகாப்பான் இன்றைக்கு நிறைய படிச்சுட்டாரு யாரோடைய ஒப்பீடும் மேலா அந்த அளவு படிப்போம் ஆனா பிரிசன்ல இருக்கிறாரு ஜெயில் இருக்கிறாரு நிறைய படிச்சுட்டாரு நிறைய சாதிச்சுட்டாரு அவருடைய பட்டங்கள் பட்டியல் போடலாம் ஆனா அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற இடம் ரீஹபிலிட்டேஷன் செய்யற இடத்துல இருக்கிறார் புனர்வாழ்வு கொடுக்கிற இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அண்மை காலத்துல அந்த இடங்களுக்கு போக கிடைச்சிச்சு ஒருத்தர் வந்து சொல்றாரு ஹசரத் நான் நல்ல ஐடியில தப்புக்கு போறேன் என்ன செய்ய நான் இந்த பாவனைக்காக இப்ப இங்க வந்திருக்கிறேன் ஹசரத் நான் இந்த துறையில இவ்வளவு படிச்சேன் ஹசரத் இப்ப இப்படி இருக்கிறேன் இப்ப சௌபா செய்யறேன் ஹசரத் வைஃப் சொல்றாங்க உங்களோட எனக்கு இதுக்கு பேர வாழையில எனக்கு டிவோர்ஸ் தாங்க கணேசுக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே நிறைய படிச்சாரு நிறைய வீட்டுல படிப்பை கொடுத்தாங்க சமூகத்துல படிப்பை கொடுத்தாங்க ஆர்வம் காட்டினாங்க இஸ்லாத்தையும் ஈமானையும் யக்கீனையும் தீனையும் கொடுக்க தவறிட்டாங்க அதைத்தான் சல்லல்லாம் முலைவர்கள் சொல்றாங்க இஸ்லாத்துல அல்லா சொன்னவைகளை நீ பாதுகாறு அல்லா உடைய பாதுகாப்பா வார்த்தைகளை பாருங்க வார்த்தைகளை பாருங்க கேட்காதே அடியார்கள்ட்ட கேட்டா கோபம் வரும் அல்லா கிட்ட கேட்டா சந்தோஷப்படுவான் உதவி வேணும் அல்லா கிட்ட உதவி கேள்வி அடியார்கள்ட்ட உதவி கேட்காதே அல்லா உனக்கு உதவி செய்வான் கஷ்டம் சிக்கலான நிலைமை உதவி வேணும் பிரச்சனையிலிருந்து வெளியே வரணும் என்றதுக்காக வேண்டி இவர் ஷோர்ட் கட் ஹராமான வழியில போயிட்டு எங்கேயோ போய் திரும்பிக் கொள்றாரு அவரது தீனையும் வீணாக்கிட்டாரு அவரது உலகத்தையும் வீணாக்கிட்டாரு கடைசி முடியும் பயங்கரமாக தான் வீட்டில் இருக்கக்கூடிய வாலிபர்கள் இந்த பிள்ளைகளுக்கு நாங்க எதை கொடுக்கணும் என்றால் எல்லா மொழிகளையும் கொடுப்போம் எல்லா திறமைகளையும் கொடுப்போம் எல்லா அறிவையும் கொடுப்போம் எல்லா கலைமைகளையும் கலைகளையும் கொடுப்போம் ஆனா கொடுக்கறதுல முதன்மையா இஸ்லாத்தை நாங்க சரியா கொடுப்போம் எனக்கு ஒரு மன திருப்தி இருக்கணும் இந்த பிள்ளைக்கு நான் இஸ்லாத்தை சரியா சொல்லிட்டேன் இந்த பிள்ளை இஸ்லீமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிற மன திருப்தி எங்களுக்கு வீட்டில் இருக்கும் சொல்ற வார்த்தையை பாருங்க சல்லல்லாஹு அலி வசல்லம் அந்த பிள்ளைக்கு ஏ பையனே நீ சந்தோஷமா இருக்கிற காலத்துல அல்லாஹுவ மறந்துடாதே அல்லாஹுவ ஞாபகம் வச்சுக்கோ உனக்கு ஓலவல் முடிஞ்சு ஏலவல் முடிஞ்சு பிரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிறாய் இந்த நேரத்துல அல்லாஹுவ மறந்துடாதே நீ படிச்சு நிரப்பமா சம்பளம் எடுத்துக்கொண்டு உனக்கு வசதியான வீடு வசதியான வாகனம் எல்லாம் ஈக்குது இந்த நேரத்துல அல்லாஹுவ மறந்துடாது ஓண்ட தொழில் ஓண்ட பரந்தான தொழுகைகளுக்கு தடையாக இருக்கக்கூடாது உண்ட வியாபாரம் உன்னுடைய பரந்தான தொழுகைகளுக்கு தடையாக இருக்கக்கூடாது அல்லாஹுக்கு நிறைவேற்றப்பட வேண்டிய கடமைகளுக்கும் தடையாக இருக்கக்கூடாது அடியார்கள் பெற்றோர்கள் பிள்ளைகள் மனைவி மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கும் தடையாக இருக்கக்கூடாது சல்லல்லாஹ் உலகத்தலம் சொன்னாங்க சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் அல்லாஹுவ நீ கவனிச்சுக்கோ அல்லாஹுடைய கட்டளைகளை நிறைவேற்று நீ கஷ்டப்படுத்துற நேரத்தில் அல்லாஹ் உனக்கு உதவி செய்வான் மனிதா நீ விளங்கிக்கோ ஏ பையனை நீ விளங்கிக்கோ அன்னமா அசாபலம் உனக்கு எது கிடைக்க அது ஒரு காலமும் முன்னவிட்டு போவாது அது உனக்கு கிடைச்சுதான் ஆகும் உனக்கு எது கிடைக்கலையோ அது ஒரு போதும் உனக்கு கிடைக்காது அது அது அதை விட்டுடு சல்லல்லாம் உலைவசல்லம் ஒரு துவா கேட்டாங்க அல்லாஹும் கல்வி இலா செய்யில் அன்னி அண்ணி எனக்கென்ன ஒரு விடயத்தை நீ எழுதியே இல்ல அந்த விடயத்துக்கு பின்னத்தால ஓட என்னைய வச்சிடாதே என் உள்ளத்தை அதன் பக்கம் திசை திருப்பிடாதே ஒரு பெண்ல ஒரு பொம்பளையில ஒரு ஒரு ஒரு பெண்ல அளவு அதிக அளவுக்கு அதி அது அளவுக்கு அதிகமான ஆசை விருப்பம் அந்த பெண் பின்னாலேயே ஓடுறாரு அல்லா உங்களுக்கு எழுதி இல்ல சல்லெல்லாம் உலகத்திலம் துவா கேட்டாங்க எனக்கு எழுதாத விடயத்தின் பக்கம் என் உள்ளத்தை நீ திருப்பிடாதே அல்ல அந்த பெண் கல்யாணம் முடிச்சு புள்ள பெண் சந்தோஷமா எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இவருக்கு முப்பது நாற்பது வயசாவது இவர் இன்னும் கல்யாணம் முடிக்காம இருக்கிறார் அவன் அந்த வாகனம் அந்த பில்டிங் அவங்க பேர்ல எழுதியே இல்ல சல்லல்லாம் உலகத்தெல்லாம் கேட்டாங்க அதன் பக்கம் இந்த உள்ளத்தை திருப்பிடாதே அல்லா அதை நினைச்சே இவங்க வாழ்க்கை ஓடுது இரவு பகல தூக்கமே இல்லை ஈமான் இஸ்லாம் யகீன் தீனுல் இஸ்லாம் பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுல முதன்மையானது இஸ்லாமாக தான் இருக்கும் ரெண்டாவது சல்லல்லாம் உலைவர் செல்லம் இரவு நேரங்கள்ல நின்று வணங்கினா இன்னும் நல்லா இருக்குமே அன்பான பெரியோர்களே சகோதரர்களே அதரசல்லாம் ஒரே வசல்லம் அவங்க பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு வாலிபர்களுக்கு கொடுக்கறதுல இபாதத்தை முன்னுரிமைப்படுத்தினாங்க இபாதத்தை பர்மான தொழுக சுண்ணத்தான தொழுக துஹாவுடைய நேரத்துல தொழுகிறது தஹஜுடைய நேரத்துல தொழுகிறது சதகாக்கள் கொடுக்கிறது சிபாதத்துல ஒரு விதமான ஆசை இன்பம் காண்றது கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே கஷ்டம் வந்தா மட்டும் அவ்வளவு சப்ல அப்படியே முகாதீனுக்கு பக்கத்துல நிற்பாங்க ஏதாவது பிரச்சனை தலை போற பிரச்சனை இப்ப இவரு பள்ளி குருவி பள்ளியிலே தான் நிற்பாரு வெளியே போக மாட்டார் இப்ப இவர் சதக்கா கொடுப்பாரு சில நேரங்கள்ல அந்த நேரத்துல அவருக்கு சதக்கா கொடுக்க கூடாதாய் எக்கச்சக்கமா கடன் இருக்கும் அவர் நிறைவேற்ற வேண்டியதை நிறைவேற்றல இப்ப கடனாளி பிரச்சனை எல்லாம் வந்துட்டு இப்ப சரக்கா கொடுக்கிறார் கண்ணிப்புக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே விவாதத்துல பேணுதலாக இருக்கிறது ஒரு முடிவெடுக்கணும் ஒரு ஹிம்மத் எடுக்கணும் இந்த அஞ்சு நேர பக்தும் ஒரு காலம் என்னிலிருந்து கலாவாவாது நான் எந்த மூல முடுக்கல் இருந்தாலும் எந்த இடத்துல பேசி நின்று வேலை செஞ்சாலும் இந்த பரவான தொலைகளை நான் நிறைவேற்றுவேன் இதுதான் மனுஷனை மன வாழ வைக்கிறேன் மன திருப்தியோட இதைத்தான் வாழ வைக்கும் ஹசன் அல் பத்ரி ரஹமத்துல்லாஹி அலை அவங்கள்ட்ட வந்து சில மக்கள் கேட்கிறாங்க இவ்வளவு கிருஷ்ணாவுடைய காலத்துல சோதனையான காலத்துல நீங்க எப்படி நிம்மதியா அப்படியே மன திருப்தியோட இருக்கிறீங்க ஹசன் பக்ரி ரஹமத்துல்லா அவங்க சொன்னாங்க இன்னி அலிம் தோ இன்னி அலிம் தோ எனக்கு நல்லா தெரியும் எனக்கு நல்லா தெரியும் இன்னை அழிந்தோ என்னுடைய என்னுடைய ரிசுக் எனக்கு தான் கிடைக்கும் என்று எனக்கு நல்லா தெரியும் என்ன தவிர என்ன ரிஸ்க யாருமே எடுக்க மாட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் என் உள்ளத்துல அதை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன் எனக்கு எழுதினது எனக்கு வந்து சேரும் என்று எனக்கு நல்லா தெரியும் அதை நினைச்சு நான் சந்தோஷமா இருக்கிறேன் மன திருப்தியா இருக்கிறேன் சொன்னாங்க எனக்கு நல்லா தெரியும் நான் செய்ய வேண்டிய அமல்களை என்ன தவிர வேற யாரும் எனக்காண்டி செய்ய மாட்டாங்க எனவே துபி நான் அதுல முயற்சி செய்யறேன் என்ற சொந்த அமல்கள் நான் பேணுதல் ஆயிக்கிறேன் மூணாவது சொன்னாங்க எனக்கு நல்லா தெரியும் அந்நல்லாக முத்தலியோன் அழைய சத்தோ எனக்கு நல்லா தெரியும் அல்லா என்னைய பார்த்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி எனவே அவன் பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவனுக்கு பாவம் செய்யறது எனக்கு வெக்கமாயிருக்கு நான் பாவம் செய்ய மாட்டேன் நாலாவது சொன்னாங்க எனக்கு நல்லா தெரியும் நான் அப்படியே போயிட்டு கொண்டிருக்கிறேன் மவுஸ் என்னை எதிர்பார்த்து கொண்டிருக்குது எனவே அதுக்காக வேண்டி நான் என்னைய தயார்படுத்தி கொண்டிருக்கிறேன் இந்த விஷயங்களை செய்யறதால நான் மன நிம்மதி நிம்மதியா மன திருப்தியோட மனசுல சந்தோஷத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் கணிக்கக்கூடிய பெரியோர்களே சகோதரர்களே நாங்களும் எங்களை பழக்கணும் தர்பியத் பண்ணணும் எங்களை வீட்டில் இருக்கக்கூடிய வாலிபர்களை குறிப்பா நாங்க தர்பியத் பண்ணணும் சல்லல்லாம் வலைதி வசல்லம் அதே தான் எளிமையும் கொடுத்தாங்க அறிவை கொடுத்தாங்க எல்லாம் கேட்க மாட்டான் கபருக்கு போனோம் உனக்கு நல்ல இங்கிலீஷ் தெரியுமா சிங்களம் தெரியுமா உனக்கு ஜப்பானீஸ் தெரியுமா இதெல்லாம் நல்லா கேட்க மாட்டாங்க உங்களுக்கு குர்வானோதே தெரியுமா உங்களோட இமாம் யார் அன்பான பெரியோர்களே சகோதரர்களே சில நேரங்கள்ல கவலையான விஷயம் சிலவங்க சொல்றாங்க இப்ப எல்லாம் செய்வோம் அறுபது வயசானதுக்கு பின்னால நாங்க இந்த மார்க்கத்தோடு அப்படி இருக்கோம் நாற்பதுக்கு போறோம் நாங்க பள்ளியோட இபாதத்தோட அமலோட இருப்போம் நாற்பதுக்கு போறோம் அவருக்கு பாத்தியால ஒரு அருப்பு வராது வாயில கவலையா இருக்கும் இவ்வளவு நாள் இவர் எதை சொல்லுதாரு என்ன ஓதி சொல்லுதாரு எந்த பாத்தியா ஓதினாரு கணேசுக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அறுபது வயசு இருபது வயசு முப்பது வயசு ஆகிட்டு இன்னும் இவருக்கு ஆசை வரல இந்த பாத்தியாவை கொஞ்சம் நாங்க டெஸ்ட் பண்ணி பார்ப்போமே அதுல ஓதி காட்டு அதுல நான் ஓதுற பாத்தியா கொஞ்சம் சரியா சொல்லு இதை நாங்க எத்தனை தடவை கேட்டிருக்கோம் மின்பர்ல அதே போல ரமதான்ல குருவாண்ட சிறப்பை பத்தி பேசுற நேரத்துல பாத்தியாவை திருப்பிக்கோங்க பாத்தியாவை கேட்டு பார்ப்போம் கேட்டு பார்ப்போம் அன்பான பெரியோர்களே சகோதரர்களே கேட்போம் கேட்போம் கேட்போம் என்று போது இதுவரைக்கும் வந்துட்டு யாருமே கேட்க மாட்டேன் இல்முக்காக வேண்டி நேரம் கொடுக்கணும் இல்முக்காக வேண்டி படிக்கப்படக்கூடிய அழிவுகள் ஆக சிறந்த அயில் குரானுடைய அயில் சல்லல்லாம் உழைவ செல்லம் அந்த பையனுக்கு துவா செஞ்சாங்க அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரவி அல்லாமன் இந்த பிள்ளைக்கு நீ குரானையும் தீண்ட விளக்கத்தையும் கொடுத்துடியா பெரிய முப்பத்தை குரானுடைய விளக்கம் சொல்றதுல அவங்க சொன்னாங்கன்னு சொன்னா பெரும்பாலும் உலமாக்கள் அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க சென்னைக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே இவருக்கு எல்லாம் தெரியும் இன்னும் தம்பீரை கட்டிக்கொண்டு சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறாரு முப்பது வயசு ஆகுது நிகா மஜிலிஸ் ஹசரத் நிகா செஞ்சு வைக்கிற நேரத்துல அல்ஹம்து இல்லா என்று சொல்றாரு ஹசரத் அவருக்கு அல்ஹம்து இல்லா வருதும் இல்லை என்றாரு அந்த வார்த்தைகளும் அவருக்கு வரது இல்ல எந்த படிப்பை கொடுத்து என்ன அர்த்தம் இஸ்லாத்தினுடைய தீனுடைய அழிவை கொடுக்கல இன்னும் இவருக்கு பர்தான இருந்து எப்படி சுத்தம் பெறதுன்னு தெரியாது கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே நாம கொடுக்கக்கூடிய அறிவுகள்ல முதன்மை அறிவாக குரான் ஹதீசுடைய அறிவு கொடுப்போம் ஹக்கு எது பாக்கில் எதுன்னு அறிவு கொடுப்போம் இன்னைக்கு கொஞ்சம் பேர் சுத்தி கொண்டிருக்கிறாங்க என்னமோ அவங்க தான் கடைசி நபியா அவங்களோட அவங்க தான் கடைசி நபியாம் வகி வந்துட்டான் அவங்கள்ட்ட சேர்த்துட்டான் இந்த அறிவு ஒன்றுமே இல்லாம போச்சு என்று என்ன நீங்க எதை சாதித்தாலும் உலகத்துல நீங்க ஒன்றையுமே சாதிக்கல நீங்க ஒன்றையுமே அடையல கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே பெரிய யூனிவர்சிட்டிகள்ல மில்லியன் கணக்கு செலவழித்து பெரிய பெரிய பட்ட படிப்புகளை படிக்கிறாங்க கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே யார் யார திருமணம் முடிக்கணும் என்ற தெளிவும் இல்லை பின்னால போறாங்க அன்பான பெரியோர்களே சகோதரர்களே குரான் ஹதீசனுடைய அறிவும் அந்த அறிவு எப்படியும் பழமையை நோக்கி தான் போகும் புதுசு புதுசா உருவாக்காது ஏன்னா உருவாக்க வேண்டிய தேவை குரான் ஹதீஸுக்கு இல்ல ஏன்னா அது பூர்த்தியாக்கப்பட்ட மதம் பூர்த்தியாக்கப்பட்ட ஒரு மார்க்கத்தை தான் நல்லா எங்களுக்கு தந்திருக்கிறான் உலகம் புதுமையை நோக்கி போகும் குரான் ஹதீசனுடைய அழியும் பழமையை நோக்கி போகும் உங்களுக்கு யார சொல்லி பின்பற்றணும் என்று ஆசை வருதா அந்த உலகத்துல அப்படி பேசினவர இப்படி ட்ரெண்ட் ஆனவர இல்ல இல்ல அந்த ட்ரெண்ட் எல்லாம் கொஞ்சம் காலத்துல அப்படியே அடித்தட்டுக்கு பேசிடும் அப்துல்லா மசூத் ரவி எல்லாம் சொன்னாங்க உங்களுக்கு உலகத்துல யார சரி பின்பற்றணும் ஆசை வருதா மரணித்த நல்ல மக்களை பின்பற்றுங்க அவங்க யார் தெரியுமா உள்ளம் சுத்தமானவங்க குரானுடைய அறிவுள்ளவங்க சல்லல்லாஹ் வசல்லம் அவங்களுடைய சொர்பத்தில் இருந்தவங்க கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே இன்னைக்கு பண்பாடு நாசமா போயிருச்சு கலாச்சாரம் நாசமா போயிருச்சு பெரியவங்க சின்னவங்க வித்தியாசமே இல்ல யாரும் நல்லது சொன்னாலும் ஜோக்கா எடுத்து அது பகடியா எடுத்து அதோட அது முடியுது சல்லல்லாம் வலைவசல்லம் அவங்க எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்ததை போல பிள்ளைகளுடைய அகலாவுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க யாரும் வந்தா எலுமிக்க தேவையில்லைன்னு ஹதீஸ்ல வந்தேக்குதான் கணித்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே எப்படியான பண்பாடு ஹசரத் உலகத்தெல்லாம் தர்பியத் பண்ணினாங்கன்னு ஒரு மஜிலிஸ்ல புகாரில வரக்கூடிய ஹதீஸ் ஒரு மஜ்லிஸ்ல ஹசரத் உலகத்துல அவங்களுக்கு பால் கொண்டு கொடுக்கப்படுது குடிச்சிட்டு வலது செய்யால தான் கொடுக்கணும் வலது பக்கத்துல அப்துல்லா இபின் அப்பா இடது பக்கத்துல அபுபக்கர் ரவி அல்லாஹ் அன்புமா வயசுல பெரிய வித்தியாசம் சல்லல்லாம் செல்லம் அதையும் படிச்சு கொடுக்கறாங்க அஹ்லாக்கையும் படிச்சு கொடுக்கறாங்க கேட்கிறாங்க பாப்பா பையனே இங்களால தான் நான் ஆரம்பிக்கணும் வலது பக்கத்தால தான் ஆனா இடது பக்கத்துல வயசுல மூத்த ஒரு நண்பர் இருக்கிறார் அவருக்கு கொடுக்கவா அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரவி அல்லாஹ் சொன்னாங்க நீங்க அவருக்கு கொடுக்கறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் ஏன் என்னை விட வயசுல மூக்கும் ஆனா குடிச்ச அந்த இடத்தால நான் ஆசைப்பட்டேன் அதனால நான் கொடுக்க மாட்டேன் எவ்வளவு நுட்பம் நுணுக்கம் சகாபாக்களுக்கு சல்லல்லாம் உலைவ எப்படி பெரியவங்களோட அஸ்லாக்கா நடந்து கொள்ளணும் என்றதையும் காட்டினார் வாஜிபா இவரை விட அவருக்கு முற்படுத்துறது என்று கேட்டா இல்ல ஆனா ஒரு அதபு அது ஒரு ஒழுக்கம் சல்லல்லாம் உலகத்துல செல்லம் படிப்பிட்டாங்க இன்னைக்கு பெரியப்பா வாராரு இவர் போன படுத்து அப்படியே மல்லாக்கு படுத்துக் கொண்டிருக்கிறாரு போன பார்த்து கொண்டு வீட்டுல அப்ப வாரா உண்மா வாராங்க அன்பான பெரியோர்களே சகோதரர்களே சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவங்க ஈக்கிற இடத்துக்கு பாத்திமா ரவி அல்லாஹ் அன்ஹா மகள் வாராம சல்லல்லாஹு உலகத்துல எலும்பி பேய்த்து பாத்திமா ரவி அல்லாஹ் அன்ஹா அவங்களுடைய கைய பிடிச்சி மோந்து மானாக்கா செஞ்சு பக்கத்துல வைக்கிறாங்க தான் உட்கார்ந்த இடத்துல பக்கத்துல வைக்கிறாங்க அன்பான பெரியவர்களே சகோதரர்களே எங்கட பண்பாடுகள் எப்படி கீழே சொன்னா வாப்பட நானா வாராரு உம்மட தாத்தா வாராங்க அப்பா வாராரு வாப்புமா வாராங்க ஒரு ஆணி வாராரு இவன் அப்படியே மொபைல பார்த்து மல்லாம படுத்துவோம் இடி பொழுதாலும் ஒரு விளங்காது இந்த ஒரு இந்த ஒரு அசிங்கமான கலாச்சாரத்தை நாங்க பேசிட்டோம் மாத்தையிலுமா ஓ மாத்தையிலும் யார் மாத்தையிலும் என்று சொன்னா இது ஊரு செயல் மாத்துறது இது மஸ்ஜித் மாத்துறது இல்ல இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பங்கு இருக்குது மத்தியதுக்கு ஒரு இருபது வீதம் என்றா ஊருக்கு ஒரு பத்து வீதம் என்று சொன்னா வீட்டுல இருக்கக்கூடிய உண்மை வாப்பாக்கு தொண்ணூறு வீதம் பொறுப்பு இருக்குது நேரம் கொடுங்க பிள்ளைகளுக்கு ஒரு ஊர்ல எல்லாத்துக்கும் நேரம் கொடுக்கிறாரு பிள்ளைகளுக்கு நேரம் கொடுக்கிறாரு கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அசிங்கமான கலாச்சாரத்துக்கு போயிட்டு இருக்கோம் என்ன சரி நல்லது பேசினா கதைச்சா எங்க சரி சிலிண்டர் பார்த்த தோக்க போட்டு அந்த அதை அப்படியே ஆக்கி அதை நக்கலாக்கி அதை ஆக்கி அதுல இருக்கக்கூடிய சீரியஸ்னஸ் இல்லாம பேசு அன்பான பெரியோர்களே சகோதரர்களே பயங்கரமான திசையை நோக்கி நாங்க பயணிச்சு கொண்டிருக்கிறோம் நாங்க இன்னும் விழிப்படையல்லாட்டி இன்னும் விழிப்படையல்லாட்டி அன்பான பெரியோர்களே சகோதரர்களே ஒரு காலம் வரும் நல்ல பெண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளைகளுக்கு தேடிக்கொள்ளதா போகும் நல்ல மாப்பிள்ளைக்கு நல்ல பெண்ணை தேடி கொண்டிடலாம் ட்ரக் அடிக்க நல்ல உலகத்துல கூட ஸ்கிரீன் அடிக்க உலகத்துல கூட ஒரு பொறுப்பான நிறுவனத்துல இருக்கிறனால செல்றோம் இப்ப வாரது ட்ரக்ல இருந்து விட்ரோ ஆகுறதுக்கு இல்ல எனக்கு சரியான மாதிரி கஷ்டம் ஆயிக்குது இந்த பிலிம் பாக்குறதுல இருந்து விட்ரோ ஆகுறது ஒரு கெட்ட பழக்கம் இல்ல ஊர்ல நல்லவர் ஆனா இருட்டிலே தான் இருக்கிறார் பாப்பா சொல்றாரு எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தேன் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தேன் ரூம்ல இருந்து வெளியே வர மாட்டேங்கிறான் எல்லாம் செஞ்சிட்டோம் நல்ல பொண்ணு கிடைச்சிச்சு நல்ல நல்ல அகலாசான பொண்ணு கிடைச்சிச்சு கல்யாணம் முடிச்சு கொடுத்த மாதிரி சொல்றாரு சிரிக்கிறார் இல்ல பேசுறாரு இல்ல ஓரமா போய் உட்காந்து கொள்றாரு சென்னைக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே அர்த்தமில்லாத கவலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அடிக்ஷன் கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே வாலிபர்களுக்கும் நாம் என்ன சொல்றோம் என்று சொன்னா மடத்தனமான காரணங்களை சொல்லி வாழ்க்கையை வீணாக்கி கொள்ளவாங்க மடத்தனமான காரணங்களை சொல்லி வாழ்க்கையை வீணாக்கி கொள்ளவாங்க யாரையோ சொல்லி எவரையோ சொல்லி யாரையோ கைய கைய காட்டி வாழ போறது நாங்க நாங்க தான் எங்களோட வாழ்க்கையை செஞ்சிருக்கோம் எங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு பகுத்தறிகிறது கல்லா சுபகான ஹோட்டல் ஒரு மூலையை தந்திக்கிறான் ஒரு காலமும் யாரையும் தாக்குக்கொள்ள எங்களுக்கு தப்பே இல்லாது அலம் நீங்க என்ன வழிகேட்டில் இருந்தாலும் அல்லாஹுவ நினைவுக்கு படுத்தக்கூடிய ஒரு நிலைமை உங்களுக்கு வந்தே ஆகும் நீங்க பாவத்தில் இருந்தீங்க அதான் சத்தம் கேட்கும் அல்லாஹ் அக்பர் அல்லா பெரியவன் அல்லா பெரியவன் அல்லா பெரியவன் வெற்றிக்கு வாங்க தொழுகைக்கு வாங்க என்று சொல்லி உங்களுக்கு கேட்கும் நீ அந்த தஹஜுடைய நேரத்துல பாவத்தில் இருப்பீங்க அப்பலா துகைரும் மினல் நோம் இந்த கேட்கும் அல அலம் யமிலில்லதீன ஆமனு அத்தக்ஷ குலூபும் லிதிக்ரில்லா பாவிகளுக்கு இன்னும் அல்லாஹனுடைய நினைவு வந்து திருந்துறதுக்கு நேரம் வரலையா இன்னும் நேரம் வரலையா இன்னும் நேரம் வரலையா அல்லா கேட்டுக்கொண்டே இருக்கிறான் இந்த ஆயத்தை உணர்ந்த மக்கள் அவங்க பாவங்கள்ல இருந்து அப்படியே விட்ரோவாவி சௌபா செஞ்சாங்க இன்றைக்கு அவங்களோட பேரை கேட்டா புதை ஐயால் ரஹமத்துல்லாஹி அலைகின்றது பெரிய பெரிய அறிவாளிகள் பாவங்கள்ல இருந்து மீண்டு சௌபா செஞ்சு வந்து நல்ல அந்த தல்லா கிட்ட தேடி கொண்டார் கணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே விழிப்படையோனும் தெளிவடையோனும் இஸ்லாத்தையும் ஈமானையும் யகீனையும் கொடுக்கணும் இபாதத்தை கொடுக்கணும் அறிவை கொடுக்கணும் கொடுக்கப்படக்கூடிய அறிவுகள்ல முதலாவது குரான் அதீசுடைய அறிவை கொடுக்கணும் அஹ்லாக் எங்கட வீட்டுல இருந்து நம்ம கற்றுக் கொடுக்கணும் யாருக்கும் யாரையும் விரல் காட்டிட்டு அவரை காட்டிட்டு இவரை காட்டிட்டு இவரால தான் நான் அப்படி போனேன் அவரால தான் இப்படி போனேன் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்ல திருந்துறதுக்கும் நல்லது கேட்கறதுக்கும் உலகம் இன்றைக்கு ரொம்ப விசாலமானது வளர்ந்துருச்சு எல்லா வழிகளையும் இஸ்லாம் நமக்கு காட்டி தந்தாச்சு அல்லா சுபகான இதை பேசணும் இதை கேட்டோமோ அதன் பிரகாரம் அமல் செய்ய நம் அனைவருக்கும் தோப்பி செய்வாயா யாழ்ல என்னுடைய பாவங்களை மன்னி தருவாயா என்னுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சு தந்துருவாயா என்னை பெற்றெடுத்த தாய் தந்தைகளுக்கும் உன்னுடைய மக்கிரத்தையும் ரஹ்மத்தையும் ஆசியத்தையும் பாக்கிடுவாயா அல்ல யாழ்ல உலக முஸ்லிம்களுக்கு உன்னுடைய மக்கிரத்தை பாக்கிடுவாயா அல்ல ஆசியத்தை பாக்கிடுவாயா அல்ல யாழ்ல புனித ஸ்தலங்களை பாதுகாத்துருவாயா அல்ல கிட்னா பத்தாதுகளை விட்டு பாதுகாத்துருவாயா அல்ல இரக்கமுடைய நாயனே பலஸ்தீனில் வாழக்கூடிய என்னுடைய சகோதரர்களுக்கு முழுமையான வெற்றியை நசைபாக்கிடுவாயாலா மரணித்தவர்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்தை நசைபாக்கிடுவாயாலா சிறார்கள் பெரியோர்கள் அனைவரையும் பாதுகாத்திருவாயாலா இரக்கமுடைய நாயனை உண்மையான வெற்றியை கொடுத்திருவாயாலா உன்னை சந்திக்கக்கூடிய நேரத்தில் உன்னை சந்தோஷப்படுத்திய திருப்திப்படுத்திய உன்னுடைய கபூலியத்தையும் பொருத்தத்தையும் பெற்ற நல்ல மக்களாக என்னை ஆக்கி வைத்திருவாயாலா என்னுடைய வாக்களை அங்கீகரித்திருவாயாலா வாங்கிறத ஓட்டியான